ஈடுபடுதலை லட்சியமாக வைத்துக்கொண்டு நீ மேலே வா கட்டாயமா ஒரு ஒரு மேல மேலே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குங்கிறத பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படி துவக்க கவர்ச்சி வாக்கியத்தை அவர் இங்கே ஞாபகப்படுத்துற நாம வந்த வழியை இந்த பண்பாடு நடக்கும் மொழியை அதனால இந்த பண்பாடு இந்த மாதிரி ஆசைக்கு வார்த்தைகளை அந்த காலத்தில் காட்டியது அப்போ இந்த காலத்திற்கு என்ன ஆசை வார்த்தைகளோ அதை கண்டுபிடிச்சு காட்டுறது தப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் இங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார் அதை புரிஞ்சுட்டு இந்த காலத்துல ஜரா இருந்து விடுபடுவேன்னா பையன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு இன்னைக்கு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு இவர் வந்து ஓல்டேஜ் பத்தி பேசுறாரு மரணம் இல்லா பெருவாழ் என்ன சொன்னீங்க மரணம் இல்லா பெரும் அப்படின்னா என்ன சார் இவனுக்கு இந்த வார்த்தையே புரியல அவன்கிட்ட போய் இந்த வார்த்தையை காட்டி கவர்ச்சி உண்டு பண்ணுனா அவன் என்ன பண்ணுவான் போங்க சார் நீங்க சொல்றதே எனக்கு புரியல நான் போறேன் அப்படின்ட்டு போயிடுவான் அப்ப இவனுக்கு என்ன புரியுமோ அதை காட்டினா அந்த சாக்லேட்டை கட்டி தான் அழிச்சிட்டு வந்தேன் அந்த காலத்தில் முழுக்க காட்டினாங்க இந்த காலத்தில் சாக்லேட்டு காட்ட விட்டுருக்கு என்ன பண்ணுறது அப்படி காட்டி அழைச்சிட்டு வந்தேன் ஓகே அப்படி முயற்சி எடுக்கிறார்கள் தே இரண்டாவது முக்கியம் வந்துருக்கும் தே அவர்கள் அவர்கள் தத் பிரம்ம விதுகு அது வார்த்தையில் இடம் மாறி கிடக்கு தே பிரம்ம தத் விதுகுன்னு இருக்கா அது இப்படி புரிஞ்சுக்கணும் தே தத் பிரம்ம விதுகு தே அவர்கள் ஏ எவர்கள்னு காட்டியிருந்தாரு அதனுடைய கவுண்டர் வரைக்கும் தே இந்த தேங்கிறது அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் தே அவர்கள் தத்து தத்துன்னா அந்த பிரம்ம பிரம்மத்தை விதுகு அறிகிறார்கள் தே ரெக்கக்னைஸ் புரிந்து கொள்கிறார்கள் ஞானம் அடைகிறார்கள் பிரம்ம ஞானத்தினை அடைகிறார்கள் அல்லது ஞானத்தை அடைகிறார்கள்னு சொன்னால் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் சரியான வார்த்தை என்னன்னா அவர்கள் அறிகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் எதை புரிந்து கொள்கிறார்கள் அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்கிறார்கள் எந்த பிரம்மத்தை அறிபவனாகவும் அறியப்பட்டதாகவும் இருப்பது ஒரு பிரம்ம அது இங்கு நான் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக விளங்கி கொண்டு இருப்பதை விளங்கி கொண்டு இருக்கிறது என்பதை சாட்சாத் நேருக்கு நேர் அப்படின்னா என்ன அர்த்தம் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக பார்க்கிறார்கள் எப்படின்னா எப்படி இந்த பொருள் இந்த பொருள் எப்படின்னா இந்த பொருள் இருப்பதை எப்படி சந்தேகம் இல்லாமல் தெரியுதா தெரியுதா இந்த பொருள் இருப்பதை எப்படி சந்தேகம் இல்லாமல் ஒருவன் பார்க்கிறானோ அப்படி சந்தேகம் இல்லாமல் இந்த ஒரு பரம் ஆத்மா பிரம்மம் நான் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக இருக்கும் அந்த பிரம்மம் தான் இங்கு எல்லாமாக இருக்கிறது அறிபவனாகவும் அறியப்பட்டதாகவும் இருக்கிறது காட்சிகளாகவும் காண்பனாகவும் இருக்கிறது இது தெரியாமல் நான் தேவையில்லாமல் குழப்பிட்டு இருந்துட்டேனே என்று ரிலாக்ஸ் ஆகிறான் இதுதான் ஞானம் தத் பிரம்ம விதுகு அந்த பிரம்மத்தை அடைகிறார்கள் அறிகிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாலே அந்த பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறார்கள் அப்படி சரியான வார்த்தைனா புரிந்து கொள்கிறார்கள் தான் அதனுடைய வர்ணனை வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் தான் ஐக்கியமாகிறார்கள் ஞானம் அடைகிறார்கள் இரண்டரை கலைக்கிறார்கள் இறையடி சேர்ந்தார்கள் பரமபதம் அடைந்தார்கள்லாம் அதனுடைய எக்ஸ்ட்ரா வர்ணனை வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா பொருளுடன் கூடிய வார்த்தைகள் ஓகே கமா இதோட இந்த பொருள் முடிகிறது அடுத்த பாட்டில் அடுத்த பொருள் ஆரம்பிக்கிறது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்ச அகிலம் விதுகு அப்படி இந்த விதுகுங்கிறது அந்த பக்கத்துக்கும் போகுது இந்த பக்கத்துக்கும் போகுது ரெண்டு பக்கத்துக்கும் போகுது தே அவர்கள் மீண்டும் இந்த தே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் தே அவர்கள் விது அறிகிறார்கள் எதை அறிகிறார்கள் கிருத்னம் அத்திய கிருத்னம் அத்தியாத்மம் விதுகு கிருத்னம்னா கம்ப்ளீட் முழுமையாக அத்தியாத்மம்னா அதி பிளஸ் ஆத்மம் ஆத்மம்னா நான் தன்னுடைய தனக்குரிய அது பேர் ஆத்மம் ஆத்மன்னா நான் ஆத்மம்னா தனக்கு உரிய எனக்கு உரிய எனக்கு உரிய என்ன உண்மை எனக்கு உரியதுன்னா எனக்கு உரிய உண்மை என்னை பற்றிய உண்மை கிருத்ஸ்னம் முழுமையாக சந்தேகமின்றி தெளிவாக விருகு அறிகிறார்கள் அப்படின்னு என்ன பிரம்மத்தை அறிகிறார்கள் அந்த பிரம்மமே தானாக இருப்பதையும் அறிகிறார்கள் அல்லது தானே பிரம்மமாக இருப்பதை அறிகிறார்கள் இந்த நானும் பிரம்மமும் கூட வேறு வேறு கிடையாது ஒன்றுதான் என்பதை அதுதான் ஆத்மா என்று ஆத்மாவை பற்றிய உண்மையை முழுமையாக கிருத்னம் அறிகிறார்கள் கிருத்னம் அத்தியாத்மம் விதுகு முழுமையாக தன்னை பற்றிய அறிவை அடைகிறார்கள் அறிகிறார்கள் ஆச்சுங்களா இன்னும் இன்னும் அறிகிறார்கள் இதோட ஒரு கமா இன்னொரு வைக்க முடியும் அந்த ப்ளூ சவுத் மூணு வாக்கியம் இதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கேன் ரெண்டு நினைச்சேன் அப்போது எல்லாம் காப்பி பேஸ்ட்டு தேவும் பிரம்மவும் தேவும் விதுவும் காப்பி பேஸ்ட் அப்படி பிரம்ம ஞானத்தை அறிகிறார்கள் உண்டு ரெண்டாவது கிருத்னம் அத்தியாத்மம் விதுகு தன்னை பற்றிய முழுமையான ஞானத்தை அறிகிறார்கள் அப்புறம் தே விதுகு அவர்கள் அறிகிறார்கள் எதை அறிகிறார்கள் கர்மச்ச அக்கிலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த கிருத்னம்ங்கிறதும் காப்பி பேஸ்ட் ஆகும் கிருத்னம்ங்கிறது இந்த மூணாவதுக்கு சேர்ந்து பார்க்கணும் தே அவர்கள் கிருத்னம் கர்மச்ச அகிலம் விதுகு அப்படி அடுத்த பாட்டு என்னது அப்படின்னா தே அவர்களில் அகிலம் கரும்பச்ச அக்கிலம்னா டோட்டல் கில அப்படின்னா பாக்கி ரிமைனிங் அகிலம்னா விதவுட் பாக்கி விதவுட் ரிமைனிங் வித்தவுட் முழுவதுமாக முழுவதுமாக கம்ப்ளீட்டாக கிருத்ஸ்னம்னாலும் கம்ப்ளீட்டாக கிருத்ஸ்னம்ங்கிறது பாசிட்டிவ் வேர்டு முழுமையாக அக்கிலம்னா பாக்கி இல்லாமல் மிச்சம் மீதி இல்லாமல் துளி கூட விடுபடாமல் அப்படின்ட்டு அர்த்தம் அகிலம் கிருஷ்ணம் அகிலம் கர்மச்ச கர்மங்களையும் கர்ம நியத்திகளையும் கர்ம பலன்களையும் கர்ம பலன்களை பற்றிய செயல்களை பற்றி கர்மங்களை பற்றிய கர்ம பலன்களை பற்றிய உண்மையையும் கர்மங்கள் கர்ம பலன்களுக்கு இடையில் இருக்கும் இசைவு இணக்கங்களையும் கர்ம கர்ம பலன்களுக்கு காரணமான நியத்திகளையும் அந்த நியத்திகளின் தன்மையையும் கர்ம பலன்கள் கொடுக்க போகும் பிறவிகள் அதன் பலன்களையும் சம்பவங்களையும் உறவுகளையும் இவைகளையெல்லாம் பற்றிய உண்மைகள் சயின்ஸ் அதுக்கு பேர் என்ன கர்ம தத்துவம் கர்ம தத்துவம் அல்லது கர்ம விஜானம் அப்படி இந்த கர்ம ஞானம் அல்லது கர்ம விஜானத்தை முழுவதுமாகவும் கர்மச்ச அப்படின்னு அவர் சுருக்கிட்டு இருக்காரு இவ்வளவையும் சேர்த்து கர்மச்ச அக்கிலம் விதுகு அறிகிறார்கள் அப்படின்னா என்ன இந்த தத் பிரம்ம அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் அத்தியாத்மம் தன்னை பற்றிய ஞானம் இதெல்லாம் சாத்தியம் கரெக்டுங்களா இந்த சாத்தியத்தை அல்லது சாத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை விதுகு அறிகிறார்கள் அடைகிறார்கள் அதனால சாத்தியத்தை அடைகிறார்கள் அப்புறம் கர்ம கர்ம தத்துவம் இந்த விளக்கங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் சாதனங்கள் இந்த கர்மத்தை பற்றிய ஞானம் இருக்கே இது சாதனம் இதை தான் நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் ஒன்றாவது நிலை மூன்றாவது நாள் ஆரம்பிக்கிறோம் கர்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை ஆரம்பிக்கிறோம் ஒன்றாவது நிலை ரெண்டாவது நாள் எதை பத்தி பேசியிருக்கிறோம் பிரம்மத்தை பத்தி பேசியிருக்கோம் அது சொல்லியும் புரியாது அதை நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக சொன்னால் அந்த ஒன்றாவது நிலை ரெண்டாவது நாளுடைய ஒருத்தன் ஞானி ஆகணும் ஆனால் ஆகிறது இல்லை ஆக முடியாது ஏன்னா இந்த இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் சாதனம் இல்லாமல் சாத்தியத்தை கொடுத்தாலும் யூஸ் பண்ண தெரியவில்லை எப்படி ஒரு சாதனத்தை கொடுத்துட்டு புதுமையான ஒரு சாதனத்தை கொடுத்தாச்சு ஆனால் அதுக்கான யூசர் மேனுவலை கொடுக்கலன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அது இருந்து இல்லாததான் கணக்கு அப்படி இந்த அதனால மூணாவது நாள்ல இருந்து சாதனத்தை இந்த கர்ம தத்துவத்தை ஆரம்பிச்சதும் என்ன சொல்றாங்க சார் மூணாவது நாள்ல இருந்தா சார் கிளாஸே நல்லா இருந்தது அப்படிங்கிறாங்க இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த டெக்னாலஜி எப்படி அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுச்சு அப்படி கர்மச்ச அகிலம் இதுகு இந்த கர்ம தத்துவத்தை கர்ம கட்டமைப்பை அகிலம் பாக்கி இல்லாமல் கிருஷ்ணம் முழுமையாக விதுகு புரிந்து கொள்கிறார்கள் அப்போ இதுல இன்னொரு ஒன்றை ஒன்று சார்ந்த நிலை இருக்கிறது இது கொஞ்சம் சிக்கல் தான் இது விளக்குறதும் கஷ்டம்தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்தான் இது இதுல நிலைமை என்னன்னா கர்ம தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் ஞானம் கைகூடுகிறது கரெக்டுங்களா கர்ம தத்துவம் புரியாமல் ஞானம் கைகூடுகிறது ஆனால் ஞானம் கிடைத்த பிறகுதான் கர்ம தத்துவம் முழுமையாக புரியும் அப்படின்னா இந்த ஞானம் கிடைக்கும் முறை கரும தத்துவம் முழுமையா புரியாது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கும் அதன் வழியாக அதுல ஏதோ ஒரு சில இடங்கள்ல புரியாம தான் இருக்கும் ஆனா முழுமையாக கர்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா ஒரு முழுமையான ஞானத்தை அடைய முடியும் முழுமையான ஞானத்தை அடைஞ்ச பிறகு கர்ம தத்துவம் புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் விட்ட குறை தொட்ட குறை என்ன இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சிடும் அது பிரச்சனை இல்லை அப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது அப்படி அப்போ இவன் என்னங்கிறன்னா இந்த சொல்லப்பட்ட படிகளை எல்லாம் தாண்டி வந்து தன்னை என்ன பிரம்ம ஞானத்தை அடைகிறான் அத்தியாத்ம ஞானத்தை அடைகிறான் தன்னை பற்றிய ஞானத்தை அடைகிறான் அப்புறம் இந்த கர்மத்தை பற்றியும் கர்ம தத்துவத்தையும் முழுமையாக புரிந்து கொள்கிறான் இந்த நியத்திகள் எப்படி வேலை செய்தது என்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்தது இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் அவன் முழுமையாக பாக்கி இல்லாமல் புரிந்து கொள்கிறான் ஸோ இதில் கூட அந்த அத்தியாத்மம்னு வார்த்தை இருப்பாரு நம்ம அது இந்த வார்த்தை தான் அங்கே ரெஃபர் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது அத்தியாத்மம் அப்படின்னா தன்னை பற்றிய உண்மை சயின்ஸ் அப்படி பர்சனல் சயின்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம் அத்தியாத்மம் இதில் இவர் என்ன பொருள் கொடுத்துருக்காருன்னு பார்த்தா வேற என்னமோ கொடுக்குறாரு பொருள் அத்தியாத்மம் முழுவதையும் கொடுத்துட்டாரு ஆனால் அதுக்கு ப்ராக்கெட்டில் பொருள் ஜீவ சமுதாயத்தை கொடுத்துருக்காரு அப்படி கிடையாது அதி ஆத்மம் த வெரி பர்சன் அப்படின்னு அர்த்தம் the very person personality the very person அப்படின்னு அத்தியாத்மா அப்படின்னா the very person the core person அத்தியாத்மம் அப்படின்னா the science of core person the science of personality அப்படின்னு தன்னை பற்றிய சரியான அறிவு விஞ்ஞானம் ஓகே பொருள் படிக்கலாம் எவர்கள் எவர்கள் என்னை சரணம் அடைந்து மூப்பு மரணம் மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக முயல்கிறார்களோ அவர்கள் அந்த பிரம்மத்தையும் பிரம்மத்தையும் அத்தியாத்மம் அத்தியாத்மம் முழுவதையும் முழுவதையும் ஜீவ சமுதாயத்தையும் ஜீவ சமுதாயத்தையும் அவ்வாறே அவ்வாறே சம்பூர்ண சம்பூர்ண கர்மத்தையும் கர்மத்தையும் அறிந்து கொள்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் அப்படி ஓகே जरा मरण मोक्षाय जरामरणमोक्षाय मामाश्रित्य मामाश्रित्य यतन्ति ये यतन्ति ये ते ब्रह्म ते ब्रह्म तद्विदुः कृत्स्नम् तद्विदुः कृत्स्नम् अध्यात्मम् अध्यात्मम् अध्यात्मम् अध्यात्मम् அத்யா அத்யா अद्य அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் கர்ம சாக்கிலம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டியிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மூணு ஸ்லோகம் நினைக்கிறேன் ரெண்டு ஸ்லோகம் இருபத்தெட்டு இருபத்தொம்போதும் அந்த ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப அழகாக காட்டிட்டாரு அந்த படிப்படியாக எப்படி ஒரு அங்கே ஒரு ஜீவன் வந்து ரீச் ஆகிறத காட்டிட்டாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் எப்படி எல்லாரும் போய் சிக்கலை மாற்றுறாங்க அப்படிங்கிறத துந்துவமாகும் அந்த மாதிரி காட்டுறாங்க ரொம்ப நல்ல டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இல்லை அப்படியே ஒட்டுமொத்த சிருஷ்டியவும் வாழ்க்கையும் கொண்டு வந்து கண் முன்னாடி ஒரு சின்ன பாலை காட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி காட்டிட்டேன் அப்படி எங்கள் ஸ்லோகத்தில் ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அடுத்தது ஓ பெற்ற கல்வி வாழ்விதனில் ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனது உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையும் சொன்ன குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே நின் லீலை நூறு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஏன்னா ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது ஒரு ஸ்லோவாக போகிறதுனால நம்ம அதிகமாக டீட்டெயில் கிடைக்குது அதுவும் ஒன்று இன்னொன்று வந்து அசிமிலேஷனும் நல்லா இருக்குல்ல நாள் முறை இது நம்ம ஒரு நாள் கேப் விட்டு அடுத்தது பார்க்கும்போது இந்த சப்ஜெக்ட் நமக்குள்ள ஜீரணம் இதே ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகம் நடத்துனதுக்கா அது விஷயமும் குறைச்சலாக இருக்கும் அது ஜீரணமும் ஆகாது கண்ணா பண்ணு ஏகப்பட்ட விஷயத்த கச்சமச்சான்னு கேட்டுக்கிட்டா எது மனசில் நிற்கிறதுன்னு நமக்கே தெரிய மாட்டோம் இப்போ வந்து ஜீரணம் ஆக நல்லா உறுதியாக அது நல்லா தான் இருக்கு பிரயோஜனம் இருக்கணும் இல்லைன்னா நிறைய படிச்சு படிச்சு ஜீரணமாகாமல் வெளியில் போகிறதுக்கு ஜீரணம் ஆகிறது தான் நல்லா